திரு வெண்ணியூர் சுவாமி திரு வெண்ணிநாதர் திருவடி போற்றி தேவி திரு அழகிய நாயகி அம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் இது திருச்சிட்டம்பரம் நன்ன நனரி நனன் நனன நனன ஏ வெண்ணி மேய விடையவர் கோயிலை வெண்ணி மேய விடையவர் கோயிலை விடையவர் கோயிலை நன்னி நாடிய காதலின் நன்னி நாடிய காதலின் நான் மதி கண்ணியார்தம் நான்மதி கண்ணியார்தும் கடலினை போற்றியே கடலினை போற்றியே பண்ணில் நீடும் பதிகமும் பாடினாய பதிகமும் பாடினார் பதிகமும் பாடினார் சடையானை சந்திரனோடு செங்கண்கதா சடையானை சந்திரனோடு செங்கண்ணர உடையனை உடைதலையில் பலி கொண்டு ஊறும் உடையனை உடைதலையில் பலி கொண்டு ஊறும் விடையானை விண்ணவர்தாம் தொழும் வெண்ணியை விடையானை விண்ணவர்தாம் தொழும் வெண்ணியை உடையானை அல்லது உள்காது எனது உள்ளமே உடையானை அல்லது உள்காது எனதுள்ளமே உள்காது எனதுள்ளமே உள்காது எனதுள்ளமே உள்காது எனது உள்ள சோதியை சுண்ணவெண்ணீர் அணிந்திட்ட எம் ஆதியை சோதியை சுண்ணவெண்ணீர் அணிந்திட்ட எம் ஆதியை ஆதியும் அந்தமும் இல்லா மத வேதியை வேதியர் தாம் தொழும் வெண்ணியில் நீதியை நினையவல்லார் வினை நில்லாவே வினை நில்லாவே வெண்ணியில் நீதியை நினையவல்லார் வினை நில்லாவே வெண்ணியில் சோதியை வெண்ணியில் சுண்ணவன் நீர் அணிந்திட்டயம் ஆதியை வெண்ணியில் ஆதியும் அந்தமும் இல்லாத வேதியை வெண்ணியில் வேதியர்தாம் தொழும் நீதியை நினையவல்லார் வினை நில்லாவே வினை நில்லாவே கனிதனை கனிந்தவரை கலந்து ஆட்கொள்ளும் முனிதனை கனிந்தவரை கலந்து ஆட்கொள்ளும் முனிதனை உலகுக்கு ஒரு மூர்த்தியை ஒரு மூர்த்தியை மூ ஒரு மூர்த்தியை நனிதனை நல்லவர்தாம் தொழும் வெண்ணியில் இனிதனை எத்துவர் ஏதம் இல்லாதே வெண்ணியில் இனிதனை ஏத்துவார் ஏதம் இல இலாதாரே எத்துவர் ஏதம் இலாதானே இனிதனை ஏத்துவர் ஏதம் இலாதாரே முத்தானை மூவுலகுக்கு ஒரு மூர்த்தியாய் மூவுலகுக்கு ஒரு மூர்த்தியாய் மூத்தானே மூவுலகுக்கு ஒரு மூர்த்தியாய் காத்தானே கனிந்தவரே கலந்து ஆளாக ஆர்த்தானே கனிந்தவரை காத்தானே கனிந்தவரை கலந்து ஆளாக ஆர்த்தானே அழகமர் வெண்ணி அம்மான் தன்னை எத்ததார் வெண்ணி அம்மான் தன்னை எத்தாதார் என் செய்வார் ஏழைய பேய்களே ஏழைய பேய்களே ஏழைய பேய்களே வெண்ணி அமர்ந்தான் தன்னை ஏத்தாதார் என் செய்வார் ஏழைய பேய்களே ஏழைய பேய்களே நீரானை நிறை புனல் சூதரும் நீள் கொண்டை தாரானே தையல் ஓர் பாகம் உடையானை நீரானை நிறை புனல் சூதரும் தாரானே தையல் ஓர் பாகம் உடையனை சீரானை தீகள் தரும் வெண்ணியாமருந்தூரை சீரானை தீகள் தரும் வெள்ளி அமர்ந்துரை வெண்ணி அமர்ந்துரை வெள்ளி அமர்ந்துரை ஊரானை வினையார் வினை ஓயுமே வினை ஓயுமே வினை ஓயுமே மாணிக்க தொத்தினை மாணிக்க தொத்தினை துளக்கம் இல்லாத விளக்காய வித்தினை விண்ணவதாம் தொழும் வெண்ணியில் அத்தனை அடையவல்லார்க்கு இல்லை அல்லலே வெண்ணியில் அத்தனை அடைய வல்லார்க்கு இல்லை அல்லலே அல்லலே இல்லை அல்லலே இல்லை காய்ந்தானை காமனையும் செரு காலனை பாய்ந்தானை காய்ந்தானை காமனையும் செரு காலனை பாய்ந்தானே பரிய கை மாவுரித்தோன் மெயில் மேய்ந்தானே விண்ணவரு தாம் தொழும் வெண்ணியில் நீந்தானே நினையவல்ல வினை நில்லாவே வினை நில்லாவே ததர வெண்ணியில் நீந்தானே நினையவல்லார் வினை நில்லாவே வினை நில்லாவே மறுத்தானை மாமலையை மதியாது ஓடிச் செறுத்தானே தேது அழிய திகழ் தோள் முடியிருத்தானே எழிலமர் வெண்ணீயம்மான் என பொறுத்தானை போற்றுவார் ஆற்றல் உடையாரே வெண்ணியம்மான் எனப் பொறுத்தானை போற்றுவாராற்றல் உடையரே நன்னன மண்ணினை வானவரோடும் மனிதர்கட்கும் மண்ணினை வானவரோடும் மனிதர் கண்ணினை கண்ணனும் நான் முகனும் காணா விண்ணினை விண்ணவர்தாம் தொழும் வெண்ணியில் அண்ணலே அண்ணலே வெண்ணியில் அண்ணலை அடையவல்லார்க்கு இல்லை அண்ணலே ஆன ததரா குண்டரும் குணம் இல்லாத சமன் சாக்கியர் மிண்டர்கள் மிண்டவை கேட்டு வெகுளேன் மின் வெகுளேன் மின் குண்டரும் குணம் இல்லாத சமன் சாக்கியர் மிண்டர்கள் மிண்டவை கேட்டு வெகுளேன் மின் விண்டவர் தம்புரம் எய்தவன் விண்டவர் தம்புரம் எய்தவன் வெண்ணியில் தொண்டராயத்தவல்லார் வல்லார் துயர் தோன்றவே வெண்ணியில் தொண்டராய் எத்தவல்லார் வல்லார் துயர் தோன்றாவே வெண்ணியை உடையானே அல்லது உள்காது எனது உள்ளமே வெண்ணியில் நீதியை நினையவல்லார் வினை நில்லாமே வெண்ணியில் இனிதனை எத்துவார் ஏதும் இல்லாதாரே வெண்ணி அம்மான் தன்னை எத்தாதார் என் செய்வார் ஏழைய பெய்களே வெண்ணி அமர்ந்துரை ஊரானை உள்கவல்லார் வினை ஓயுமே வெண்ணியில் அத்தனை அடையவல்லார்க்கு இல்லை அல்லலே வெண்ணியில் நீந்தானே நினையவல்லார் வினை நில்லாவே வெண்ணியம்மான் எனப் பொறுத்தானே போற்றுவார் ஆற்றல் உடையாரே வெண்ணியில் அண்ணலை அடையவல்லார்க்கு இல்லை அல்லலே வெண்ணியில் தொண்டரா ஏத்தவல்லார் துயர் தோன்றாவே துயர் தோன்றாவே மறுவாரும் மல்கு காழி திகழ் சம்பந்தன் மறுவாரும் மல்கு காழி திகழ் சம்பந்தன் திருவாரும் திகழ் தரும் வெண்ணி அமர்ந்தனை திருவாரும் திகழ் தரும் வெண்ணி அமர்ந்தனை உருவாரும் ஒன் தமிழ் மாலை புவலோகத்தே பொருவாக புக்கிருப்பார் புவலோகத்தே புவலோகத்தே புவலோகத்தே புவலோகத்தே